ஹரி ஓம் ஜெகன் எடுத்துட்டீங்களா சரி சரி நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கங்க இந்த இந்த சாப்டரும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஒரு சாப்டரும் ஒரு ஒரு ஸ்டெப்பு பதினெட்டு சாப்டரும் பதினெட்டு ஸ்டெப்பு அப்போ இது ஒரு முக்கியமான படியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் எப்படி ஏழாவது அத்தியாயங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருந்ததோ அதுபோல் இது ஒரு ஸ்டெப்பு நல்ல பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்போ நம்ம பதினஞ்சாம் பக்கம் பிரார்த்தனைகள்லேருந்து ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி பிள்ளையாரெல்லாம் கூப்பிட்டுருவோம் எல்லாம் பிரார்த்தனை நல்லா வச்சுக்கிட்டு இது நல்லபடியாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த வகுப்பு போகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம் வகுப்பில் கிடைக்கிற கருத்தும் வந்து பேசுகிறவங்களும் எல்லாத்தையும் மறக்காமல் பேசணும் போதும்னு நினைக்காம முழுசாக சொல்லணும் நமக்கும் வந்து கேட்குறவங்களுக்கும் இதெல்லாம் முழுசாக ஜீரணமாகணும் முழுசாக புரிஞ்சிக்க முடியணும் அப்பயே புரிஞ்சிக்க முடியணும் அதெல்லாம் பயன்பாட்டுலேயும் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் நிறைய ஓம் ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோ பிரசாந்தையே ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணா மூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் ஓகே பதினைந்து பக்கம் புஸ்தகத்தில் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா டியூன்ல எங்கூட டியூன் பண்ணுங்க நான் எப்படி சொல்றேன்னா அது போல சொல்றதுக்கு அப்படியே கூடவே ட்ரை பண்ணிக்கங்க சேர்ந்தே சொல்லிடலாம் நினைக்கிறேன் மேல் வரி படிப்போம் பரமாத்மனை படிப்போம் ஓம் ஸ்ரீ பரமா இது ரெக்கார்டு ஆரம்பிச்சு எத்தனாவது நாள் வகுப்பு இன்னைக்கு ஓ அந்த கணக்கு கூட போகலன்னு நினைக்கிறேன் போகலாம் சார் இல்லை இப்போ திரும்ப ஒன்றாவது நாள் ஆரம்பிச்சிருக்கோம் பதினெட்டாவது பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது நாள் இப்போ இது ஒன்றாவது அத்தியாயம் ஒன்றாவது நாள்னு வச்சுக்கோமா இல்லை எப்படி நம்பர் பெருசாக போதேன்னு பார்த்தேன் திரும்ப ஒன்று ஆ ஆ ஒரு சின்ன இது இருந்துச்சு அந்த சின்ன போர்டு இருக்குல்ல சரி போட்டுட்டோம்னா பின்னாடி தெரியுமா பதினேழு நல்ல பார்த்தா எல்லாம் ஒரே ஆமா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா ஆமா ஆமா ஆமா அது நல்ல அது காரணம் தலைப்பு எழுதலாம் பகவத்கீதை பதினெட்டாவது நாள் வகுப்பு இப்படி எல்லாம் எழுதிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு ஆமாஞ்சி பின்னாடி வந்து தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் அதை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்தோம்னா அந்தந்த இது தனியா போர்டு மாதிரியே நல்ல ஐடியா அந்த போர்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் செவரில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆணியும் அடிக்கக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணணும் அது பண்ணலாம் சும்மா ஒரு இது வாங்கி மாட்டேன் பின்னாடியும் ஹூக் மாதிரி ஃபர்ஸ்ட் மட்டும் இது ஸ்டிக்கர் காமிச்சிட்டு அப்புறமா உங்களை காமிச்சிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டில் அப்படியே இருக்கும் நல்ல ஐடியா அந்த ஸ்டில் ரெக்கார்டா இருக்கும் அந்த ஸ்டில் தான் ஆமாம் அதுதான் காட்டும் அது இதில் கிளிப்பில் அப்போ ரைட் நல்ல ஐடியா அது சீக்கிரமாக என்னைக்கு செட் பண்ணலாம் அது இன்னைக்கு அந்த பக்கம் வரது ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வரேன் ஜி இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று இவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அந்த டேட்டாவில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுமாம்மா வீடியோ கிடைச்சதெல்லாம் ஆமாம் ஆமாங்க அதை எடுத்துகிட்டு வந்தால் இங்கேயும் சேவ் பண்ணி வச்சுடலாம் அப்படிங்கிறாரு சேவ் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல இருந்தால் நல்லதானே உங்கள்கிட்ட இங்கேயும் ஒரு இடத்துல இருந்து டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பயந்தாரு எனக்கே இது வைரஸ் கவனக்குறைவா தான் நானே பல அப்புறம் ஆகலாம் பல ஆகலாம் அது இழுத்து விட போது ஜீஸ் கூட பார்த்தாரு இழுத்து விட்டா டக்குன்னு அது இதா மறைஞ்சு போயிடுது அது என்ன தெரியல பொதுவாக எல்லா கம்ப்யூட்டர்லயும் அப்படி ஆகாது அதில் ஆகுதுன்னா ஏதாவது வைரஸ் காரணமா இருக்கலாம் பார்ப்போம் சரி நான் உங்களை இழுத்து விட சொன்னதுக்காக கோச்சிக்காதீங்க அந்த டேமேஜ் என்னால் தான் நடந்தது நான் தான் உங்களை இழுத்து போடுதுன்னு சொன்னால் நீங்கள் போட்டீங்க மாட்டிக்கிட்டாச்சு இனிமேல் அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து இருக்கிற டேட்டாவை நம்ம சேவ் பண்ணிவிடுவோம் இன்னொரு இடத்துல ஆ நீங்க என்னைக்கா வந்தீங்கன்னா அதையும் பண்ணிட்டு இன்னொன்னு என்ன போர்டு விஷயத்தையும் டீல் பண்ணிட்டு போயிடலாம் சரி ரைட்டு ஓகே இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க ரெண்டு மூணு டைம் வர சொன்னீங்க வர முடியாத இருக்க கொஞ்சம் டைட்ல இருக்க முடியும் தான் இதெல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது முடியலன்னு வாங்க நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்கலாம் இல்ல இல்ல சூழ்நிலை சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ முடியுறதோ அப்போ இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்துலயோ பத்து நாள்லயோ ஒரு மாசத்துலயோ எனக்கே ஒரு நாள்ல இந்த ரெண்டு வேலையும் பண்ணிடுவோம் போர்டு ஐடியாவும் இந்த ஐடியாவையும் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் ஓகே என்ன பண்றது ஓம் ஸ்ரீ பரமா ஓம் பக்கம் பதினஞ்சு ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம இதை மட்டும் திருப்பி சொல்லுங்க இனிமேல் சேர்ந்து சொல்லலாம் பார்த்தாய் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் அது அப்படியே படிக்க சொல்லுங்க அப்படியே படிக்கலாம் தெரிஞ்சதானே இப்போ மேனேஜ் பண்ணுவோம் தெரிஞ்சதுதான் பார்ப்போம் ஜி. அஹ், நான் கூட படிக்க சொன்னீங்களா அதனால கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல. மிஸ் ஆகுன்றக்காக தான் பரவாயில்ல பரவாயில்ல புரிஞ்ச வரைக்கும் கேஷ் பண்ணுங்க புரியாத விட்டுருங்க சரி சரி சரி मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் புஸ்தகத்தை பார்த்து படிக்கணும் ஒரு ஒரு வரியும் பார்க்கணும் ஒரு ஒரு எழுத்தையும் பார்க்கணும் எழுத்துல விரல் வச்சு தான் படிக்கணும் கண்ணை படிக்க விடாது தப்பு நடந்துச்சுன்னா தப்பாவே மனப்பாடம் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் சரி பண்ண முடியாது பார்த்து படிச்சா ஒன்று ரெண்டு தப்பு நடக்குது பார்த்து படிச்சா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்புறம் கடைசியாக நீங்கள் எங்கேயோ படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க அப்புறம் நீங்கள் என் பேரை சொன்னீங்கன்னா என்னை பார்த்தாலே ஓடிக்கிறாங்க അമ്പ അമ്പത്വാമണു സന്തധാമി ഭഗവത്ഗീതേ ഭഗവേഷിണി அப்புறம் அடுத்த பக்கம் கீதா சாஸ்திரம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் यः पठे प्रेरतः पुमा विष्णो भयशोकाधिवर्जितः वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतम् பாரத் அப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிச்சிடலாம் நிறைய டைவர்ஷன் ஆயிருந்தது